الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وما أرسلناك إلا رحمة للعالمين وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபத்தாபகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அற்புதங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஅஜிஸா ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை கொடுத்தார் அந்த அற்புதங்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் மிக குறைந்தவர்கள் தான் நபிமார்களினுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய நடைமுறைகளை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் தான் அதிகம் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா குச்சியை கொடுத்திருந்தான் கடலை பிளந்தது பாதையாக ஆக்கியது நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு இறந்தவர்களை அயாத்தாக்கும் மாற்றலை பிறவி குருடை குணப்படுத்துகிற சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இரும்பை உருக்கும் ஆற்றலை கையை வச்சு பிணைஞ்சான் நம்ம மாவு பிணைஞ்ச மாதிரி அவர்கள் இரும்பை பிணைகிற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சக்தியை கொடுத்த அல்லாஹ் எல்லா முஅஜிசாவையும் மொத்தமாக சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார் உலகத்திலே எத்தனை நபிமார்கள் தோன்றினார்களோ அத்தனை நபிமார்களினுடைய மொத்த அற்புதமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது வரலாறுகளில் நிறைய சான்றுகளை பார்க்க முடியும் அதுல நாம ஒரு சில அற்புதங்களை மட்டும் பார்க்க இருக்கிறோம் பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லம் அவர்களுக்கு வானத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தார் வானம் வசப்படும் வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லம் என்னவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி வந்து விட்டது இந்த வகி வந்துருச்சுன்னா பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியாது வகியின் மயக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகியை தாங்கி அந்த மயக்கத்தையும் தாங்கி அலி அல்லாஹு தஆலாவினுடைய மடியிலேயே படுத்து விடுகிறார்கள் அலி ரலியல்லாஹுக்கு அஸ்ர் தொழுகையினுடைய நேரம் போகிறது சூரியன் மறைந்து போகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழிக்கிறார்கள் அலி ரலியல்லாஹுவினுடைய முகத்தை பார்க்கிறார்கள் அலியே அசர் என்ன ஆனது என்று கேட்டார்கள் நாயகமே நீங்கள் மடியிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எழுப்புகிற அளவிற்கு தைரியமும் மனதும் எனக்கு இல்லை நாயகமே அதனால் நான் பேசாமல் விட்டுவிட்டேன் நாயகமே மறைந்த சூரியனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிக்கச் செய்தார்கள் மறைந்த சூரியனை பெருமானார் உதிக்க வைத்து அலி ரலியல்லாஹு அசரை தொழுததற்கு பிறகு மீண்டும் சூரியன் மறைகிறது எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவான வரலாறு சூரியனும் தன் கட்டுப்பாட்டு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் உள்ளா சூரியனின் கட்டுப்பாட்டில் யோசித்து பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே யூசா அலிஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் இந்த ஆற்றலை கொடுத்திருந்தான் யூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் போரின் மரபு சூரியன் மறைந்து விட்டால் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அடுத்த நாள் போரை தொடர வேண்டும் வெற்றி கிடைக்கிற வேளையில் சூரியன் மறையப் போகிறது அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பல் ஆலமீனே காலையிலிருந்து மாலை வரை செய்த எல்லா முயற்சிகளும் வீணாகி விடும் ரப்பே வெற்றி கிடைப்பதற்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கிறது ரப்பே நீ சூரியனை மறைய விடாமல் தடுத்திருந்தால் சூரியனை மறைய விடாமல் பாதுகாத்தால் எங்களுக்கு வெற்றி கிடைத்து விடும் ரப்பே என்று சொல்லுகிற பொழுது மறைந்த சூரியன் மீண்டும் வெளிச்சத்தை தருகிறது மீண்டும் வெளிச்சத்தை பெறுகிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போரிலே வெற்றி கொண்டதற்கு பிறகு சூரியன் நிறைந்ததாக வரலாறு உண்டு அந்த ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கினார் ஒரு கிராமவாசி வருவார் புகாரியிலே பதிவான வரலாறு அது நாயகத்திடத்திலே வந்து சொல்கிறார் நபிய நாயகமே பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவிலே குத்துபா நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்தாரு நாயகமே கால்நடைகள் எல்லாம் இறந்து போய்விடும் போல் தெரிகிறது நாயகமே கடுமையான பஞ்சமாக இருக்கிறது நாயகமே கடுமையான பஞ்சமாக இருக்கிறது நாயகமே நீங்கள் தான் ஏதாவது வழி செய்ய வேண்டும் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் ஏந்துகிறார்கள் துஆ செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமாவை முடித்து வீட்டுக்கு செல்லவில்லை கொட்டோ கொட்டென்று மழை கொட்டுகிறது கொட்டிய மழை அடுத்த வாரம் வரை கொட்டுகிறது மாறக்கணக்கில் மழை அடுத்த வாரம் அதே கிராமவாசி வர்றாரு பெருமானார் செல்லல்லா அலைஹி வச்சலம் அதே ஜும்மாவில் வர்றாரு நாயகம் செல்லல்லா அலைஹி வச்சலம் அவர்களை பார்த்து சொன்னார் நாயகமே போதும் நாயகமே போதும் நிறுத்துங்கள் நாயகமே மலையை உருவாக்கியவர்களைப் போல போதும் நாயகமே அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா யா அல்லாஹ் எங்களுக்கு வேண்டாம் கிராமப் பகுதியிலே மனைவியச் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜுமாவை முடித்து வெளியே செல்லுகிற பொழுது சூரிய பிரகாசம் சூரிய பிரகாசம் சகாபாக்களினுடைய மேனியை தொட்டது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறதே அந்த வானத்தின் ஆதிக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார் அபு உமாமத்தல் பாகிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள் அரபு நாட்டு கடுமையான பஞ்சத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் துஆ செய்கிறார்களாம் தொழுகையை முடித்துவிட்டு துஆ செய்கிறார்கள் அபு உமாமத்தில் பாகிலி சொல்லுகிறார்கள் அல்லாஹும் மர்சுக்குனா சமனன் வல்லபனன் வஷஹுமன் வல்லஹமா யா அல்லாஹ் எங்களுக்கு நெய்யை அதிகமாக்கி தருவாயாக பாலை அதிகமாக்கி தருவாயாக கொழுப்பை அதிகமாக்கி தருவாயாக கரியை அதிகமாக்கி தருவாயாக இப்படி எல்லாம் சொன்னதனுடைய நோக்கம் மழை பெஞ்சாத்தான் ஆடு நல்ல மேயும் மழை பெஞ்சாத்தான் புற்கள் வளரும் ஆடுகள் மேயும் கறி அதிகமாகும் பால் அதிகமாகும் கொழுத்து கொழுப்பு அதிகமாகும் நெய் அதிகமாகும் பெருமானார் மழையை கேட்பதற்கு இப்படி கேட்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அந்த வருடம் அந்த வருடம் மதினமா நகரத்திலே நெய் அதிகமாக விற்பனையானது பால் அதிகமாக உற்பத்தியானது அந்த வருடம் அதிகமான கறிகள் மார்க்கெட்டுக்கு வந்தது சந்தைக்கு வந்தது பெருமானார் செல்லல்லாக அனைவர் செல்லம் அவர்கள் எதை கேட்டார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே செய்தான் மழையை கொடுத்தான் வரலாறு சொல்லும் ரபி பின்துல் முஹப்பித் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான பஞ்சம் சகாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நாயகமே நாவரட்சி ஏற்பட்டு விட்டது நாயகமே நாவரட்சி பாலைவன பகுதிகளில் செல்லுகிற பயணம் நாவரட்சி ஏற்பட்டு விட்டது நாயகமே இது தொடர்ந்து சென்றால் மரணங்கள் நேரும் நாயகமே நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் நாயகமே பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் ஏதோ ஆட்டை விரட்ட மாதிரி அப்படி வானத்துல விரட்டுறாங்க இப்படி இப்படிங்கிறாங்க இப்படி இப்படிங்கிறாங்க ரபியா சொல்லுவார்கள் ஆங்காங்கே இருந்த மேகங்கள் அத்தனையும் ஒன்று கூடியது நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த பகுதியிலே மழையை கொடுத்தது எங்களிடத்தில் பாத்திரங்கள் அத்தனையிலும் நாங்கள் தண்ணீரை நிரப்பிக் கொண்டோம் அதற்கு பிறகு மழை நின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வானத்தின் ஆதிக்கமும் உண்டு என்பதை ரபியல் சொல்லி காட்டுகிறார்கள் தபுக் போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றிலே நீண்ட தூரம் சென்று போர் செய்த போர்க்களம் கடினமான போர்க்களம் என்று சொல்லப்படுகிற போர்க்களம் தபூக் போர்க்களம் போருக்கு செல்லுகிற பொழுது தண்ணீர் இல்லை சகாபாக்கள் ஆலோசனை கொடுத்தார்கள் ஒட்டகத்திற்குள்ளே தண்ணீர் இருக்கும் பொதுவாகவே ஒட்டகம் ஒரு ஆறு மாசத்துக்கு தேவையான தண்ணீரை உள்ளே சேர்த்து வைத்துக் கொள்ளும் சகாபாக்கள் சொன்னார்கள் நாயகமே ஒட்டகத்தை அறுத்து அதில் இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தலாம் நாய் இதை போன்று பெருமானார் பயன்படுத்துகிறார்கள் ஒரு சில ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது ஒரு சில நாள் கழிகிறது உமர் அலி அல்லாஹு தஆலா வருகிறார்கள் நாயகமே இப்படியே ஒட்டகத்தை அறுத்து அறுத்து தண்ணியும் குடிச்சு கறியை சாப்பிட்டா அடுத்து நம்முடைய பயணம் கஷ்டமாகி விடும் நாயகமே நம்மிடத்தில் இருக்கிற ஒட்டகைகள் குறைவு ஆனால் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் நாயகமே நாயகமே அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏராளமான ஆற்றலை கொடுத்திருக்கிறான் நீங்கள் ஒட்டகத்தை அறுத்துத்தான் தண்ணி வரணும்னு ஏதாவது சட்டம் இருக்கிறதா நாயகமே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர வைத்து பெருமானார் தொழுகை நடத்துகிறார்கள் ஸலாத்துல் இஸ்திஸ்கா மழை தொழுகை நடத்து செய்கிறார்கள் பெருமானார் துஆ செய்கிறார்கள் தொழுதுவிட்டு துஆ செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கீழே வைக்கவில்லை மழை கொட்டியதே மழை கொட்டியதே வாகனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள் தானும் பிடித்துக் கொண்டார்கள் தேவையான அளவுக்கு நீரை சேகரம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது இந்த வானத்தின் ஆதிக்கத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவாக வெகுவாக வழங்கியிருந்தார் அடுத்த ஆதிக்கம் மியா தண்ணீரின் ஆதிக்கம் கடல் மழை கடலினுடைய ஆதிக்கம் ஆற்றின் ஆதிக்கம் கிணற்றின் ஆதிக்கம் இப்ப நீர் ஆதிக்கம் தண்ணிய போய் நாம ஆதிக்கம் பண்ண முடியுமா ஆனால் பெருமானாரால் முடியும் நிறைய சான்றுகள் அதிக நூல்களில உதவியா ஒப்பந்தம் ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் செல்கிறார்கள் உதைபியாவில் இந்த மக்கத்து காபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீரை தடை செய்கிறார்கள் எல்லாம் கொடுக்க முடியாதுன்றான் வந்து உமரா செய்ய முடியாது என்று தடை செய்கிறார்கள் பெருமானாருக்கு பெரும் தடை விதிக்கப்படுகிறது நீர் இல்லை பெருமானார் இடத்திலே சகாபாக்கள் வந்து சொல்கிறார்கள் நாயகமே தொழுகைக்கு ஒளி செய்வதற்கு கூட தண்ணீர் இல்லை நாயகமே பெருமானா இருக்கிற நீரை கொண்டு வாருங்கள் என்றார்கள் ஆயிரத்தி நானூறு பேர்த்துல இருந்த தண்ணி எவ்வளவுனா ஒரு கொட அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு அதுல பெருமானார் ஒரு செம்பை எடுக்கிறார்கள் அந்த செம்பிலிருந்து பெருமானார் செலல்லா அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள் அடுத்து ஒரு செம்பை எடுத்தார்கள் பெருமானார் தன் விரல்களை விட்டுக் கொண்டார்கள் செம்புக்குள்ளே ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள் ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள் மூசா செலாத்திற்கு கை கைத்தடி தான் கைத்தடி தான் ஆறாக உருவானது 12 பாறைகளை அடிக்க 12 ஊற்றுகளாக பிறந்தது பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லத்தை பற்றி சகாபாக்கள் எழுதுகிறார்கள் அனஸ் மாலிக் சொன்னார்கள் பெருமானாரின் கையுக்குள் இருந்து நீர் ஊற்று வருவதை நான் இந்த கண்களை கொண்டு கண்டேன் என்கிறார்கள் இந்த கண் அந்த ஊற்றிலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆயிரத்தி நானூறு சகாபாக்களும் ஒளி செய்கிறார்கள் குளிப்பவர்கள் குளித்தார்கள் கால்நடைக்கு கொடுத்தார்கள் ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும் காலத்துக்கு தேவையானது குடிக்கும் இல்ல ஒட்டகங்கள் குடித்தது கால்நடைகள் குடித்தது எல்லாம் நிறைந்தது ஆனால் அந்த ஒரு செம்பு தண்ணீர் குறையவில்லை என்று இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன்னுடைய கிதாபிலே வடிக்கிறார்களே பெருமானாரின் கையே ஊற்றாக மாறியது உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அற்புதத்தை பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினார் யோசித்து பார்க்கிறோம் வேறொரு பயணத்திலே தாத்து லிக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நாயகமே தண்ணீர் எல்லாம் பற்றாக்குறையாகி விட்டது நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாவை எடுத்து வாருங்கள் மீலா என்று சொன்னால் தோல் புருத்தி அன்னைக்கு அந்த தோலில் செஞ்ச பாத்திரங்களை வைத்து அதற்குள்ளே தான் தண்ணீரை ஊட்டி வைக்கிற பழக்கம் இருந்தது சஹாபாக்களிடத்தில் பெருமானார் அழைத்தார்கள் அந்த தோல் துருத்தியை எடுத்து வாருங்கள் என்றார்கள் தோல் துருத்திய சஹாபாக்கள் மேல ஒரு முடிச்சு போடுவாங்க கீழ ஒரு முடிச்சு போட்டுருவாங்க மேல ஒரு முடிச்சு கீழ ஒரு முடிச்சு அந்த முடிச்ச லேசா ஊத்தா அந்த தண்ணீர் ஒரு பைப்புல வந்த மாதிரி அதை கொண்டு அவர்கள் குடிப்பார்கள் ஒழு செய்து கொள்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து ஒழு செய்து தன்னுடைய உமிழ் நீரை அதிலே சேர்த்து அந்த மீலாவிலே தோல் துருத்தியிலே ஊட்டுகிறார்கள் ஊற்றிவிட்டு சொன்னார்கள் திரும்பும் வரை வீடு திரும்புகிற வரை உங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வராது என்றார்கள் இருக்கிற துருத்தி ஒன்றுதான் அதிலிருந்து அவிழ்த்து அவிழ்த்து அவர்கள் பயன்படுத்தினார்கள் 700 பேர்கள் பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் போர்க்களம் முடிந்து வீடு வருகிற வரை தாயகம் வருகிற வரை அந்த தண்ணீர் குறைந்ததாக அதற்கு வரலாறு இல்லையே அன்புக்குரியவர்களே இந்த ஆற்றல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு தானே வழங்கி இருந்தார் வேறு யாருக்கு கொடுத்தார் எண்ணி பார்க்கிறோம் நீரின் ஆதிக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டது குபா குபாவிலே ஒரு கிணறு இருக்கிறது மஸ்ஜிதே குபா இன்றைக்கும் இருக்கிறது தம் தோழர்களோடு செல்கிறார்கள் குபாவினுடைய கிணற்றிலே நீர்மட்டம் ஆக தாழ்ந்து போனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக தாழ்ந்து போனது பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்து அதற்குள்ளே ஊற்றுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேணியில கொஞ்சம் துப்புனாங்க அவ்வளவுதான் கொஞ்சம் துப்பினார்கள் அதற்கு பிறகு அந்த கேணியிலே உஸ்மான் அலி அல்லாவினுடைய ஆட்சி காலத்தில் அறிவிக்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லா என் ஆட்சி காலம் வரை தண்ணீர் வட்டவில்லை பெருமானாரினுடைய லேசான அந்த உமிழ் நீர் தான் பட்டது அதற்கு பிறகு அந்த நீர் வட்டவே இல்லை அங்கிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானாரினுடைய ஆற்றல் என்ன பெருமானா செல்லல்லா பழையசெல்லாம் தபூத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க போகும்போது சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க தபூக்குக்கு செல்லுகிறோம் இந்த நேரத்திலே நாம் செல்லுவோம் தபூக்கிலே உள்ள ஊற்று எம்புவாய தபூக் நான் வந்து அந்த ஊட்டிலே ஒளி செய்கிற வரை நீங்கள் கை வைக்க வேண்டாம் என்றார்கள் நான் வந்து ஒளி செஞ்சதற்கு பிறகுதான் நீங்கள் ஒளி செய்ய வேண்டும் கை வைக்க வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம்னு சொன்னா தான் நம்ம ஆளு வச்சு பாப்பாங்களே அது சஹாபாக்கள் காலத்துல இருந்துச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதினுடைய நோக்கம் ரசூலுல்லா முந்தி போகணும்ங்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க ஆனா ஏதோ தங்கலத்தினால் ரசூலுல்லா வரவில்லை அதனால் நேரமாகி விட்டது நாம ஒளிச்சிக்கலாம் என்று ரெண்டு சகாபிகள் அதில் ஒளி செய்தார்கள் அந்த ரெண்டு சகாபிகளுடைய கையும் வெண்மையாக மாறியது வரலாறு சொல்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் யார் கை வைத்தது என்றார்கள் இரண்டு சஹாபிகள் சொல்லப்படுகிற பொழுது நான் தான் வேண்டாம் என்று சொன்னேனே நீங்களே அதாபை சம்பாதித்துக் கொள்கிறீர்களே நீங்களே அதாவை சம்பாதித்துக் கொள்கிறீர்களே பெருமானார் சொல்லி பெருமானார் சொல்லி தடுத்ததை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுத்தார் அதற்கு பிறகு பெருமானார் ஒழு செய்கிறார்கள் ஒழு செய்து விட்டு பெருமானார் சொன்னார்கள் முஆத் ஜபல் எனக்கு பிறகு நீ நீண்ட காலம் வாழலாம் மாதினுடைய ஆயுளை குறித்து பெருமானார் பேசுகிறார்கள் எனக்கு பிறகு நீ வாழலாம் என்றால் பெருமானாருக்கு பிறகு மாது வாழ்வார் என்றுதான் அர்த்தம் எனக்கு பிறகு நீ வாழலாம் வாழுகிற காலம் வரை இதை கண்டிப்பாக நீர் வற்றாது முஆத் நீ பார்த்துக்கொள் முஆத் என்றார்கள் மாதிரி ரலியல்லாஹு இறக்கிற வரை அந்த எம்போ தபூக்கை சென்று பார்ப்பார்களாம் அந்த நீர் வற்றியதாக வரலாறு இல்லை நீரின் ஆதிக்கம் பெருமானாருக்கு வெகுவாக வழங்கப்பட்டிருந்தது வரலாற்றில் ஒரு செய்தி யமனிலிருந்து பெருமானார் செலல்லா வடிவ செலத்தை சந்திப்பதற்காக ஒரு குழு வந்திருக்கிறார்கள் பக்த யமனி பெருமானாரிடத்தில் ஈமான் குறித்து இஸ்லாம் குறித்து மார்க்கம் குறித்து சட்டங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் அதுல ஒருத்தர் ஜியாத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு ஜியாத் இப்னு ஹாரிஸ் রাদিয়াল্লাহு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள் நாயகமே எங்கள் வீட்டிலே ஒரு கிணறு இருக்கிறது நாயகமே கோடை காலத்திலே வற்றி போகிறது குளிர் காலத்திலே தண்ணீர் கிடைக்கிறது ஆனா இந்த கோடை காலத்துல நாங்க எதிரிகளை எல்லாம் தாண்டி போய் தண்ணீர் எடுத்து வருகிற சூழல் இருக்கிறது நாயகமே எதிரிகளிடத்திலே நாங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது நாயகமே நீங்கள் தான் அதிலிருந்து ஏதாவது மாற்று வழி எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் பேசல ஒரு நா ஒரு ஏழு கல்லை எடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலிசலம் ஏழு கல்லை எடுத்து ஏதோ சில வார்த்தைகளை பேசினார்கள் ஜியாத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு இடத்திலே அந்த ஏழு கல்லையும் கொடுத்தார்கள் இதை போய் பிஸ்மில்லா சொல்லி ஒவ்வொன்றாக ஒட்டுமொத்தமா போடாத சில பேர் சைத்தானுக்கு கல் அடிக்கும் போது ஏழையும் சேர்த்து அடிக்கிறது என்ன சில நாதாக்கள் இருக்கிறாங்க அடுத்தவன் மண்டையிலே அடிக்கிறது இந்த ஏழையும் ஒட்டுமொத்தமாக போட வேண்டாம் ஒவ்வொன்றாக பிஸ்மில்லா சொல்லி போடு என்றார்கள் ஒவ்வொன்றாக பிஸ்மில்லா சொல்லி போடுகிறார்கள் ஒவ்வொன்றாக போட்டார்கள் அதற்கு பிறகு ஜியாதிபுல் ஹாரிஸ் எழுதுகிறார்கள் எங்கள் கிணற்றிலே நீர் வற்றவே இல்லை போன அந்த சிலை சொல்லிச்சான் சிலை சொல்லி இரண்டாவது நாளும் போகிறார் இரண்டாவது நாளும் சொல்லுகிறது நீ இங்கே வருகிறாய் ராஷித் நீ பின்பற்ற வேண்டியவர் முகம்மது அங்கிருக்கிறார் மூணாவது நாளும் சொன்ன உடனே மதினாவிற்கு விரைவு வாகனம் ஒன்றை குதிரை ஒன்றை எடுத்துக்கொண்டு மதினாவிற்கு வருகிறார் அந்த முகம்மதை பார்க்க வேண்டும் முகம்மதை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெருமானா செல்லல்லா அலைஹி வஸல்லத்தை பார்க்க வரும்போது அவருடைய மனதுக்குள்ளே ஒரு ஏக்கம் வருகிறது நம்ம கிணத்துல தண்ணியே இல்லையே நம்ம கிணற்றுல வீட்டுல இருக்கிற கிணற்றுல தண்ணீரே இல்லை மனசுல தான் நினைக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சந்தித்தார் நடந்த செய்தியை சொன்னார் சுவா சொல்லிதான் நான் வந்திருக்கிறேன் என்று நடந்த செய்தியை சொன்னார் ஈமான் கொண்டார் ஈமான் கொண்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்தில் இருக்கிற ஆடை ஒன்றை வெட்டினார்கள் துணி ஒன்றை வெட்டினார்கள் வெட்டி அவர் இடத்திலே கொடுத்தார்கள் ராஷித் இதை கொண்டு போய் உன் கிணற்றிலே போடு என்றார்கள் அவர் கேட்கவே இல்லை மனசுல தான் நினைச்சிட்டு வர்றாரு நாயகத்தை பார்க்க வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் நம்ம கிணத்துல தண்ணி வேற கம்மியா இருக்குதே என்று நினைத்துக் கொண்டுதான் வந்தார் பெருமானார் உள்ளத்தை அறிந்து சொன்னார்கள் ராஷித் நீ இதைத்தான் நினைத்து வந்திருக்கிறாய் இந்த துணியை கொண்டு போய் போடு தண்ணீர் கிடைக்கும் துணியை போட்டால் அதற்கு பிறகு நீர் வற்றியதாக வரலாறு இல்லை இந்த ஆட்ட அல்லாஹுத்தலா பத்தாண்டு காலம் பணிவிடை செய்த அனஸ் அலி அல்லாஹுத்தலாவினுடைய கிணத்துக்கு பேரே நசூர் அந்த கிணத்துக்கு பேரே நசூர்னு அரபியில சொன்னா சந்திப்போம் அர்த்தம் எல்லாரும் வரிசையா வந்து உட்கார்ற கிணறு அந்த கிணறு இன்னைக்கும் அந்த அரபகத்துல ஒரு பழக்கம் இருக்கு பலதியான்னு சொல்லி ஒரு இடம் சொல்லுவான் அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிருவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் இப்ப சந்திப்பதற்கு என்று ஒரு இடத்தை ஏற்படுத்துகிற வழமை அன்றிலிருந்து இருந்தது அனசரலி அல்லாவினுடைய தோட்டத்தில் அந்த கிணத்தை சுத்தி தான் எல்லாம் உட்கார்ந்திருப்பாங்களாம் நசூர் என்ற கிணறு அந்த கிணறு வட்டுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் பெருமானார் ஒளி செய்து அந்த கிணற்றிலே துப்பினார்கள் அனசரலி அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் எனக்கு என்ன ஆற்றல் தெரியுமா பெருமானார் துஆ செய்தார்கள் அதனால் என் வயசு அல்லாஹு தஆலா 100க்கு மேல தூக்கிட்டான் என்னுடைய பேரம்பேத்திகளை 100க்கு மேல அல்லாஹ் அதிகமாக்கிட்டான் எல்லா தோட்டத்திலும் வருஷத்திற்கு ஒரு விளைச்சல் என்றால் என் தோட்டத்திலே இரண்டு விளைச்சல் இருக்கும் என்னுடைய தோட்டத்தில் கிணற்றிலே கிணறு வற்றியதே இல்லை நான் மட்டும் என் கிணற்றை பயன்படுத்தவில்லை பக்கத்தில் இருக்கிற அத்தனை தோட்டங்களுக்கும் என் கிணற்றிலிருந்து தான் நீர் செல்லும் என்று அனஸ் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே அண்ணல் பெருமானாரினுடைய ஆற்றலை அளக்க முடியுமா அருஷ் மதினாவில் இருக்கிற ஒரு முக்கியமான கிணறு தண்ணியே இல்லை தூந்து போன கிணறு இந்த கிணற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து காலாட்டிட்டு இருக்காங்க ஒண்ணு மொட்டைக்கேணி காலாட்டிக் கொண்டிருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் சொன்னார்கள் நாயகமே இந்த கிணற்றிலே நீர் இருந்தால் தண்ணீர் இருந்தால் சஹாபாக்களுக்கு வசதியா இருக்குமே நாயகமே சஹாபாக்களுக்கு வசதியாக இருக்குமே நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணியை வாளில எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பெருமானார் செல்லானே சொல்ல உமிழ்ந்து கொடுத்தார்கள் உமிழ்ந்து கொடுத்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுகிறார்கள் அந்த தூந்து போன கிணற்றிலே ஒரு வாளி தண்ணீரை தான் ஊற்றினார்கள் மொட்டை கிணற்றிலே ஊற்றினார்கள் பெருமானார் எழுந்து வருகிற பொழுது வாளியை வைத்து தண்ணீர் அள்ளுகிற அளவுக்கு தண்ணீர் ஊறியது மேல இருந்தே வாளியை விட்டு தண்ணீரை எடுத்து விடலாம் ஊறி நிற்கிற கிணற்றை பார்த்து பெருமானார் செல்லல்லா ஒளிவசனம் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களின் ஆட்சி நடக்கும் அந்த ஆட்சியில் என்னுடைய மோதிரம் இந்த கிணற்றுக்குள் நான் விழும் பெருமானார் சொல்கிறார்கள் இந்த கிணற்றில் தான் என் மோதிரம் உள்ளே விழும் அந்த மோதிரத்தை யாரும் எடுக்க முடியாது அப்பொழுதிருந்து சமுதாயத்திலே ஃபித்னா ஆரம்பமாகிவிடும் குழப்பம் ஆரம்பமாகிவிடும் எந்த ஆட்சியில் விழுகிறதோ அந்த ஆட்சி தலைவர் சகீதாக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதேபோல் நடக்கிறது உஸ்மான் அலி அல்லாஹு தாலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் கொடுத்திருந்த மோதிரத்தோடு அந்த கிணற்றின் கரையிலே உஸ்மான் அல்லாஹு தாலா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அந்த மோதிரம் உள்ளே விழுகிறது மோதிரம் கிணற்றுக்குள்ளே விழுகிறது வருகிறது உஸ்மான் அலி அல்லாஹு தாலா ஆளை விட்டு எடுப்பதற்கு என்ன தேடியும் கூட கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை உஸ்மான் அலி அல்லாஹுவை பார்த்து அலி அலி அல்லாஹு சொன்னார்கள் பெருமானார் சொல்லிவிட்டார்கள் அந்த மோதிரம் கிடைக்காது நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லிவிட்டார்கள் என்றார்களே பெருமானாருக்கு நீரின் ஆதிக்கமும் உண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை நடத்து முகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஹுனைனுக்கு செல்கிற வழி இந்த நேரத்தில் கடுமையான தண்ணி தாகம் அலி அலி அல்லாஹு அழியே அலியே யாராவது பக்கத்திலே தண்ணீர் கொண்டு வந்தாள் நீ அதை கொண்டு வா என்று சொல்கிறார்கள் பக்கத்தில் யாராவது தண்ணி கொண்டு வந்தா அலி அலி அல்லாஹு இன்னொரு சகாபியும் போறாங்க தேடுறாங்க கடைசியில் ஒரு அம்மா ஒட்டகத்துல தண்ணி கொண்டு வருது ரெண்டு மூணு குடம் ஒட்டகத்துல தண்ணி அந்த அம்மா விடத்துல அலி ரலியல்லாஹு போய் சொன்னாங்க பக்கத்துல ஏதாவது தண்ணி இருக்குமான்னு கேட்டாங்க அந்த அம்மா சொல்லுச்சு நேத்து இன்னாரம் நான் புறப்பட்டதுன்னுச்சு தண்ணி எடுக்க நேத்து இன்னாரம் 24 மணி நேரம் போய் அந்த தண்ணீரை மூணு குடம் நாலு குடம் கொண்டு வருகிற அந்த அம்மாவை பார்த்த அம்மா அவ்வளவு தூரம் நாங்க போக முடியாது எங்களிடத்திலே ஒரு அதிசய மனிதர் இருக்கிற அந்த மனிதரிடத்திலே அந்த தண்ணீர் கூட தீவி கொடுத்தால் அந்த குடம் அப்படியே உனக்கு தண்ணீராக இருக்கும் நாங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்வோம் நீ என்ன லூசான்னு கேட்டுச்சு அந்த அம்மா அடிதலி எல்லாம் தண்ணியெல்லாம் பயன்படுத்துவீங்கன்னா அது அப்படியே இருக்கும்னா அது எப்படி இருக்கும் இல்ல எங்கள்கிட்ட ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார் அந்த அம்மா சரி வான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து போறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கிறது அந்த பெண்மணி பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் அம்மா உன் கடத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையாத அம்மா புகாரியிலே பதிவான வரலாறு இது ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையாத அம்மா நீ இதை கொடம்மா எல்லோருக்கும் பயனாக இருக்கும் உனக்கும் பயனாக இருக்கும் ஒரு குடத்தை தயங்கி தயங்கி அந்த அம்மா கொடுக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள் ஊற்றுகிறார்கள் எல்லோரும் குடித்தார்கள் கால்நடைகள் குடித்தது அந்த தண்ணீர் அப்படியே இருந்தது அம்மா இந்த குடத்தை நீ வைத்துக்கொள் உன் தண்ணீரில் ஒரு சொட்டு கூட குறையவில்லை ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்கிற பண்பாடு கொண்ட நாயகம் நீங்கள் என்னென்ன சாப்பாட்டிற்கு பொருள் வைத்திருக்கிறீர்களோ அந்த தஸ்வீதுகளை அந்த ஜாதுகளை சோறுகளை கொண்டு வாருங்கள் சோறுனா அவங்க வந்து இந்த அரைச்ச மாவு நெய் இதெல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்ல ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துணியை விரிக்கிறார்கள் எல்லோரும் கொண்டு வந்து தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு கொட்டுகிறார்கள் அத்தனையும் கட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி இடத்திலே கொடுக்க என்னால தூக்க முடியல தூக்க முடியாத அளவுக்கு கொடுத்தார்கள் என்னால் தூக்க முடியவில்லை சகாபாக்களை அனுப்பி ஒட்டகத்திற்கு மேல் வைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி தன்னுடைய கபீலாவுக்கு சென்றது இப்படி ஒரு அதிசய மனிதரை நான் பார்த்தேன் இப்படி ஒரு அதிசய மனிதரை பார்த்தேன் அவருக்கு ஒரு குடம் தண்ணீர் கொடுத்ததற்காக அவரிடத்தில் அவர் என்னிடத்திலே நடந்து கொண்ட முறை என்ன தெரியுமா என்று அந்த அம்மா சிலாகித்து பேசுகிறது ஆனால் அந்த கபீலா ஈமான் கொள்ளவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை நடத்துகிற பொழுது படை நடத்துகிற பொழுது எல்லா ஊர்களையும் பிடித்து வருகிறார்கள் அந்த பெண்மணியின் ஊர் வருகிற பொழுது பெருமானார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நமக்கு நீர் கொடுத்த பெண்மணியின் ஊர் வந்து விட்டது அந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டாம் அந்த பெண்மணி இப்பொழுது சொன்னார்கள் பார்த்தீரா அந்த முத்து முகம்மதை பார்த்தீரா கொஞ்சம் நீர் கொடுத்ததற்காக எல்லா ஊர்களையும் பிடித்து வந்த அந்த அந்த முகம்மது நம்முடைய ஊரை தண்ணீர் கொடுத்ததற்காக பிடிக்கவில்லை என்று சொல்ல அந்த ஊரார் அத்தனை பேர்களும் சேர்ந்து ஏறத்தாழ முன்னூறு பேர்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி கரம்பட்டி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களே அந்த நாயகத்தின் அற்புதத்தை அழந்து சொல்ல முடியுமா எண்ணி பார்க்கிறோம் அபூ பெருமானார் செல்லல்லா அலைஹி சிறிய தந்தை பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கடுமையான தாகம் தம்பி கடுமையான தாகமாக இருக்கிறதப்பா முகம்மது எனக்கு ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா பெருமாள் ஸல்லல்லாஹு அலிசலம் கையில் இருக்கிற குச்சியை எடுத்து கையில் இருந்த குச்சியை எடுத்து அருகில் இருக்கிற பாறையிலே என்று தட்டு தட்டினார்களா அருகில் இருக்கிற பாறையிலே என்று தட்டு தண்ணீர் பிறக்கிறது அபூ தாலிப் சொல்லுவார்கள் இந்த தண்ணீரை போன்று நான் குடித்ததே இல்லை அஸ்வாமின லபன் பாறை விட தெளிவாக இருக்கிறது அலாமினல் அசல் தேனை விட சுவையாக இருக்கிறது என்று சொல்லி குடித்தார்களாம் இவ்வளவு ஆற்றல் நீரின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம் உணவில் பறக்க பெருமானாருக்கு சொந்தம் ஆயிரக்கணக்கான வரலாறுகள் சான்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டதில் எல்லாம் பறக்க அதுல உணவுல எவ்வளவு பறக்கத் அல்லாஹ் கொடுத்திருந்தான் புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவாகும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கடுமையான பசி அபு ஹுரைரா ரலியல்லாஹு பசி மயக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க யாராவது வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு கொடுப்பாங்களா வீட்ல தங்க வச்சு சாப்பாடு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த வழி அபூபக்கர் எல்லாம் வந்தாங்க வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் இவங்க பசியில அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் இக்ரிஅனி வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு கொடுன்னாங்க இந்த அணிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஓடி காட்டுங்கள்ங்கிறதுக்கு அணியை பயன்படுத்துவாங்க விருந்தாளியா வச்சுக்கோங்கிறதுக்கு இக்ரியனிய பயன்படுத்துவாங்க இக்ரியனியார யா அபூபக்கர் அலி எல்லாம் மாத்தி புரிஞ்சிட்டு ஏதோ ஓதித்தாங்க ஆட்ட சொல்றாருன்னு பக்கத்துல உட்கார்ந்து சூரத்துல் பக்கரா ஓதி காட்டினாங்களாம் ரெண்டரை ஜூசு அப்படி நெளிகிறார் ரெண்டரை ஜூசு அது நாம ஓதுன மாதிரியா ஓதுவாங்க அபுபக்கர் அலி எல்லாம் டீ நெளிச்சு இவர் நினைக்கிறார் அபுகர் அலி எல்லாம் இவர் எந்திரிச்சு போக மாட்டாரா படாத பாடுபடுத்துறாரு இவர் போன உடனே உமர் அலி அல்லா வந்தாங்களாம் உமர் அலி அல்லாவை பார்த்த உடனே உமர் உமரே நீயாவது சரியா புரிஞ்சுட்டு ஏதாவது வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடு உமர் அலி அல்லாவும் பிஸ்மில்லான்னு பக்கத்துல உட்கார்ந்து ஆலை இம்ரான் ஓதி காட்டினாங்களாம் ஒரு ஜுசு அப்படியே ஒரு மாதிரி ஆட்டம் அடுத்து ரசூலுல்லாவே வந்துட்டாங்க ரசூலுல்லா வந்தோன்னு அபு அலி ரலியல்லா நினைக்கிறாங்க நாலஞ்சு சூரா தெரிஞ்சாலும் உள்ள ஓதி காட்டிட்டு போயிருச்சு முழு குர்ஆனையும் பெற்றிருக்கிற பெருமானார் வருகிறார்கள் என்று சொல்லி முழு குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓத ஆரம்பிச்சா ஜனாசா தான் என்று நினைத்துக் கொண்டு மெதுவாக சொன்னார்கள் நீ யா ரசூலுல்லாஹ் பெருமானார் சிரித்தார்களாம் என் நாயகமே சிரிக்கிறீர்கள் நான் அபூபக்கரை போன்று பக்கராவையோ உமரை போன்ற ஆலை இம்ரானையோ ஓத மாட்டேன் எனக்கு பின்னால் வா உனக்கு உணவு தருகிறேன் என்று சொல்ல வந்தே உற்சாகம் வசித்திருந்த அபுஹைரா வேகமாக துள்ளி எழுந்து பெருமானாருக்கு பின்னால் செல்ல நாயகத்தின் வீட்டுக்கு செல்ல அங்கு ஒரு கிளாஸிலே பால் கொடுக்கிறார்கள் அபுஹுரேரா ரலியல்லாஹு நினைச்சாங்க நாயகத்துக்கு ஒரு பழக்கம் தன் தொண்டர்களுக்கு தன் தோழர்களுக்கு கொடுத்ததற்கு பிறகுதான் தான் குடிப்பார்கள் நம்ம தலைவர்கள் மாதிரிலாம் இல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு மொங்கிட்டு மிச்சம் ஏதாவது இருந்தாக்கா தொண்டர்களே சொல்லுங்கள் அதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு அந்த பழக்கம் இல்லை எல்லோரும் சாப்பிட்டதற்கு பிறகு அதை பார்த்து பார்த்து அடைந்ததற்கு பிறகு பூமான் நபிகள் கோமான் சாப்பிடுவார்கள் அபுஹுரேரா நினைக்கிறாங்க கிளாஸ்ல பால் வந்துருச்சு உறுதி ஒரு கிளாஸ் பால் உறுதி நமக்கு தான் கொடுப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபுஹுரேரா உன்னை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர் பசியா இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்க நாயகமே எண்பது பேர் நாயகமே இருக்கிறது ஒரு கிளாஸ் பால் நாயகமே ஒரு கிளாஸ் பால் ஒரு மடை குடிச்சா கூட எண்பது பேருக்கு கிடைக்காத நாயகமே எண்பது பேரு நான் கடுமையான பசியில் இருக்கேன் உன்ன போலதான் அவங்களும் இருக்கிறாங்க நீ சொல்ற அவங்க சொல்லல அவ்வளவுதான் எண்பது பேர்களையும் அழைத்து எண்பது பேர்களையும் அழைத்து வந்து அபுஹுரேரா ஒரு தந்திரம் செஞ்சாங்க முதல்ல நம்ம நின்றுவோம் ஆள் நாம நமக்கு கொடுத்த உடனே கிளாஸ் உள்ள குடிச்சிட்டு கொடுத்துருவோம் என்னமோ செய்யட்டும் நாயகம் என்று இவங்களா ஒரு முயற்சி சரி என்று முன்னால் வந்து நிற்கிறார்கள் அது நாயகத்திடத்தில் இந்த முயற்சியா முன்னால் வந்து நிற்க எண்பது பேர்களும் வரிசையிலே நிற்க பெருமானார் சலந்தா அலைஹி வஸல்லம் இடத்தில் நாயகமே பாடை என்று கேட்க அபூ இப்படி வாங்க எல்லாம் குடிக்கட்டும்னாங்க என்ன நாயகமே எல்லாம் குடிக்கட்டுமா எனக்கு கிடைக்குமா எல்லோரும் குடித்தார்கள் எண்பது பேர்கள் குடித்தார்கள் அப்படியே இருந்தது அபூஹுரைரா குடி என்றார்கள் குடித்தார்கள் மீண்டும் குடி குடித்தார்கள் மீண்டும் குடி குடித்தார்கள் மீண்டும் குடி போதும் நாயகமே வயிற்றிலே இடமில்லை ஒன்று ஒன்றாகவே இருந்தது எண்பது பேரின் பசியை அகற்றியது இந்த வரக்கத் உலகத்திலே யாரால் கொடுக்க முடிந்தது யோசிக்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டை பற்றி எழுதுகிற பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா எழுதுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு பாத்திரத்திலே பால் இருந்தது நாங்கள் ஒரு மாத காலம் அந்த பாலை சுட வைத்து சுட வைத்து சுட வைத்து சுட வைத்து குடித்தோம் அந்த பால் குறையவே இல்லை இப்படி நமக்கெல்லாம் ரெஞ்சன் சொன்ன பால்காரன் பிரச்சனையே இல்லை என்று நினைப்பவர்கள் உண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அவர்கள் குடும்பம் நடந்தார்கள் வரலாற்றில் ஒரு செய்தி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெய் கொடுத்து விட்டாங்களாம் பெருமானார் சாப்பிடுவார்கள் என்பதற்காக உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா நெய்யை கொடுத்து அனுப்பினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்குமே பாத்திரத்தை வெறும் பாத்திரமா கொடுத்து அனுப்புற பழக்கம் இல்ல அந்த நெய்யில கொஞ்சத்தை ஊத்திட்டு மீண்டும் உம்மு சுலைம் இடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள் உம்மு சுலைம் இடத்திலே கொடுக்கும்போது சொன்னாங்க இந்த பாத்திரத்தை மொத்தமா கவுத்துற வேண்டாம் அப்படியே வச்சுக்கங்க அப்படியே வச்சுக்கங்க நாங்க பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் வைத்தார்கள் உம்மு சுலைம் வைத்தார்கள் அந்த பாத்திரத்திலிருந்து நெய் சுரந்து கொண்டே இருந்தது உம்மு சுலைமின் ஆயுள் காலம் வரை சுமந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அந்த அம்மா சும்மா ஒண்ணு இருக்கல நெய் வியாபார வேலை பாத்துச்சான் ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் நெய் கொடுத்ததுக்காக ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு துஆ செய்ய இந்த அம்மா நெய் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருச்சு எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து அலி அல்லாவின் ஆட்சி காலம் உமர் அல்லாவின் ஆட்சி காலம் உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலும் அந்த அம்மா அப்பதான் இறக்குறாங்க அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் அதுவரை அந்த நெய் சுரந்தது உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு அந்த பாத்திரத்தை யாரோ கவுத்துட்டாங்க அதற்கு பிறகு அந்த நெய் வெட்டி போனது வரலாறு சொல்லி காட்டுகிறது பஹ்சியா பெருமானாருக்கு நெய் கொடுத்த அன்பு தோழி பஹ்சியா இவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை கொடுத்தார்கள் அந்த பெண்மணியும் நீண்ட காலம் வரை அந்த பாத்திரத்தை வைத்திருந்தார்கள் அதனால அவர்களுக்கு நெய்யை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருந்தான் வரலாறு ஆற்றல் அலி அல்லாஹு தாலாவினுடைய தம்பி நௌஃபல் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து நாயகமே வீட்டிலேக்கும் வறுமையாக இருக்கிறது நாயகமே சாப்பிடுவதற்கு கோதுமை கூட இல்லை நாயகமே பெருமானார் ரெண்டு கையிலே அள்ளி ரெண்டு முறை அள்ளி அந்த நௌஃபலுக்கு கொடுத்தார்கள் ரெண்டு கையில எவ்வளவு அள்ள முடியும் ரெண்டு கை அள்ளினார்கள் ரெண்டு முறை அள்ளினார்கள் நௌஃபலுக்கு கொடுத்தார்கள் அதற்கு பிறகு நௌஃபல் என்ன சொல்கிறார் தெரியுமா எங்கள் வீட்டிலே ஆறு மாதம் அந்த கோதுமையில் தான் சாப்பிட்டோம் என்கிறார் நம்ம ஊர் மாதிரியா ஒரு புள்ள ரெண்டு புள்ளைய வச்சுக்கிட்டு பத்து பிள்ளை பன்னிரண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நௌஃபல் அலி அல்லாஹுத்தானா ஆறு மாத காலம் அந்த கோதுமையில் நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்தை அளந்து சொல்ல முடியுமா காரணம் கொடுத்திருந்தார் அபுகுரேரா வறுமையில் வாடுகிற இந்த அபுகுரேராவுக்கு பெருமானார் ஒரு பேர் சம்பளம் கொடுத்தாங்களாம் மொத்த பேர் சம்பளமே 21 ஒரு கால் கிலோ இருக்குமா 21 பேர் சம்பளம் ஒரு பையில போட்டு கொடுத்து அபுகுரேரா இதை நீ வச்சுக்கோ பசிச்சா சாப்பிட்டுக்கோ என்று கொடுத்தாங்க அலி அல்லா சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ அந்த பையிலிருந்து இருநூறு வசத்து நான் தர்மம் செய்திருப்பேன் என்கிறார் ஒரு வசக்குங்கிறது 180 கிலோ 200 வசக்குன்னு சொன்னா 3600 கிலோ நான் தர்மம் செய்திருப்பேன் ஏறத்தால இருந்த பேரிச்சம்பளம் ரசூலுல்லா துவாவோதி கொடுத்த பேரிச்சம்பளம் 21 அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இருந்தது உமரின் காலத்தில் இருந்தது உஸ்மான் ரலியல்லாஹுவின் காலத்திலே ஹர்ரா என்ற போர்க்களம் அந்த போர்க்களத்தில் அந்த பையை காணாம போயிடுச்சு பெருமானார் கொடுத்த பையை காணவில்லை பதறி போனார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி பைனஹுமு ஹம்முல் ஜராபி வ ஹம்மு ஷேக் உஸ்மானா எல்லோருக்கும் ஒரு கவலை உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாகி விட்டார்களே என்ற கவலைதான் ஆனால் எனக்கு மட்டும் ரெண்டு கவலை என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கொடுத்த அந்த பரக்கத்தான பழி காணாமல் போய் விட்டதே அதிலிருந்து நான் எவ்வளவு தர்மம் செய்திருப்பேன் எவ்வளவு தர்மம் செய்திருப்பேன் எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லித் தருகிற வரலாறு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் தாத்துர் ரிக்கா போர்க்களம் பெருமானாரினுடைய முகம் வாடி போய் இருக்கிறது ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனாங்க அம்மா வீட்ல என்ன இருக்குன்னாங்க ஜாபிர் அலி அல்லாஹ் மனைவி சொன்னாங்க நாலே நாலு முட்டை தான் இருக்குன்னாங்க நாலே நாலு முட்டை நாலு முட்டையை கிண்டி உணவாக்கி ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறார்கள் நாயகமே சாப்பிடுங்கள் என்றார்கள் பெருமானார் தாத்துரிக்காவுல இருந்தவங்க 700 என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது 1200 என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது அத்தனை பேர்களையும் அழைத்தார்கள் அத்தனை பேர்களையும் அழைத்தார்கள் அந்த நாலு முட்டையை சாப்பிட்டார்கள் நாலு முட்டையை சாப்பிட்டார்கள் 700 பேர்கள் சாப்பிட்டார்கள் அப்படியே இருந்தது வணக்கத்திற்கு எத்தனை சான்றுகள் எத்தனை சான்றுகள் அபு அய்யூபுல் அன்சாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே போனவுடன் முதலில் தங்கிய வீடு அபு அய்யூப் அன்சாரியின் வீடு அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு ஒரு நாள் நாயகத்துக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு விருந்துக்கு சொல்றாங்க ரெண்டு பேரும் விருந்துக்கு போயாச்சு ரெண்டு பேத்துக்கு தகுந்த உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேத்துக்கு விருந்து சொன்னா எவ்வளவு தயாரிச்சிருப்பாங்க மீறி போனா மூணு பேத்துக்கு நாலு பேத்துக்கு தயாரிக்கலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு சென்றார்கள் விருந்துக்கு சென்ற நாயகம் வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு சொன்னார்கள் அபு அய்யூப் அன்சாரிகளிலேயே அப்படி புறக்கி எடுத்த மாதிரி ஒரு முப்பது பேர்த்த கூட்டுவாங்கன்னாங்க நாயகமே வீட்ல வேற எதுவும் இல்ல நாயகமே இருக்கிறத வச்சு தான் செஞ்சிருக்கிற நாயகமே உங்க ரெண்டு பேத்துக்கு தான் செஞ்சிருக்கோம் எஸ்டா ஒருத்தரை வேண்டா கூப்பிடலாம் நீங்க முப்பது பேர்த்த கூப்பிட சொல்றீங்களே சொன்னதை செய் முப்பது பேர்த்த கூப்பிடுனாங்க அப்போ ஐயூபுல் அன்சார் அடிகள் முக்கியமான ஆளா பார்த்து அது வரலாற்று ஆசிரியர்கள் பாருங்களேன் பாரியில எழுதும்போது எழுதுவாங்க யார் கம்மியா சாப்பிடுவாங்களோ அவங்களா பார்த்து கூப்பிட்டாராம் அந்த கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிற ஆளு ஒடுங்கி போன ஆளு எல்லாத்தையும் தேடி தேடி என்ன கொஞ்சம் ஆஜானு பாகவா வந்தா ஒரே ஆறு முப்பது பேர் சாப்பிடும் சாப்பிட்டு போற ஆள்லாம் உண்டு அரபுகள்ல அதனால ஒரு மாதிரியான ஆளா கூட்டு வந்து முப்பது பேர் சாப்பிட்டு முடிச்சாச்சு ரெண்டு பேர்த்து உணவு அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கிறது இன்னொரு முப்பது பேர்த்த கூட்டு வாங்கன்னாங்களாம் வந்த முப்பது பேத்துக்கும் பைஅத்தை கொடுத்தார்கள் சாப்பாடு முடிகிறது பைஅத்தை கொடுத்தார்கள் அடுத்த முப்பது பேத்தை அழையுங்கள் என்றார்கள் அழைக்கப்படுகிறது உணவை கொடுக்கிறார்கள் பைஅத்து கொடுக்கிறார்கள் அடுத்த முப்பது இப்படியே நூத்தி ஐம்பது பேர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேத்தின் உணவை கொடுத்தார்கள் பைஅத்தையும் சேர்த்து கொடுத்தார்கள் வரலாறு சொல்கிறார் ரெண்டு பேத்தின் உணவிலே நூத்தி எண்பது பேர்கள் சாப்பிட்டு வரலாறு பரக்கத் இதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க கடுமையான பசி அம்மா ஃபாத்திமா வீட்டில ஏதாவது இருக்கிறதா அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்ல ஒண்ணுமே இல்ல வாப்பா வீட்ல எதுவுமே இல்ல வாப்பா சரிம்மா அல்ஹம்துலில்லாஹ் இல்லன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தான் பெருமானார் நம்ம எப்பயுமே இன்னாலில்லா சொல்லிடுவோம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி விட்டு வருகிறார்கள் பெருமானார் வெளியே வந்ததற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹ்வின் வீட்டுக்கு விருந்து வருகிறது கொஞ்சம் ரொட்டி கொஞ்சம் கறி கொஞ்சம் ரொட்டி கொஞ்சம் கறி இதை பார்த்த உன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க மனமில்லை ஹசன் பசியோடு இருக்கிறார்கள் ஹுசன் ஹுசைன் பசியோடு இருக்கிறார்கள் அலி எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள் ஏன் அன்பு மகள் பாத்திமாவும் பசி ரெண்டு பிள்ளைகளை அழைத்து ஹசனையும் ஹுசைனையும் அழைத்து வாப்பா வீடு வரை வந்துவிட்டு சென்றார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ரொட்டியை கொண்டு போய் வாப்பா விடத்தில் கொடு என்றார்கள் பசிக்கிறது என்று பன்முனவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அம்மா பிள்ளைகளே பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் நம்ம பிள்ளைகளா இருந்தா அம்மா நானா பாத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுருவோம் என்று உட்கார்ந்து போனவங்க யாராவது கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுப்பாங்களா ரெண்டு பேரும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருக்கிறார் அந்த தட்டோடு போய் பாத்திமார் ரலியல்ல கொடுத்து விட்டாங்க இப்பதான் உணவு வந்ததாம் உங்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்ல பெருமாள் ஸல்லல்லாஹு ஒளிவசலத்திற்கு தெரியாதா பாத்திமாவின் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாதா அம்மா இதை எடுத்துக்கொண்டு செல் வீட்டுக்கு நான் பின்னால் வருகிறேன் என்றார்கள் பாத்திமா ரலி சொல்லுவார்கள் அசன் ஒவ்வொரு எட்டுக்கும் ரொட்டி கூடுது கறியும் கூடுது ஒவ்வொரு எட்டுக்கும் அதிகரிக்கிறது பாத்திமாவின் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா முதல்ல வந்த ரொட்டி நாலு ரொட்டி மூணு ரொட்டி கொஞ்சம் கறி ஆனா இப்ப பார்த்தாக்கா முப்பது ரொட்டி நாற்பது ரொட்டியா தெரியுது பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா ஹதா மின் இந்தில்லா ஹதா மின் இந்தில்லா இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்ததல்லவா என்று சொல்லி கொண்டு அந்த ரொட்டியை வைக்கிறார்கள் பெருமானார் உள்ளே நுழைகிறார்கள் இந்த வார்த்தை கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அம்மா நீ சொன்ன இதே வார்த்தையை தான் மரியம் ஸலாம் சொன்னார்கள் அம்மா அதாம் இன் ஃபضل ரப்பி அதாம் இன் ஃபضل ரப்பி சொன்னாங்க அதை போன்று தான் நீயும் சொல்கிறாய் அல்லாஹ்வினுடைய அருள் வந்திருக்கிறது அம்மா என்று குடும்பமே சேர்ந்து சாப்பிட்டார்கள் வரலாறு சொல்கிறதே அன்புக்குரியவர்களே என்னை பார்க்கிறோம் பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் நஹிமா உணவுகளில் பரக்கத் பெருமானாரிடத்தில் மரங்களின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தமானது வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு உஸ்துவானத்தி ஹன்னானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு தூண்ல சாஞ்சி குதுபா ஓதுவார்கள் புதிய மெம்பர் தயாரிக்கப்பட்டு விட்டது அந்த தூணிலே சாயவில்லை என்பதற்காக அந்த தூண் அழுததாம் நாயகத்தின் முதுகு என் மீது படவில்லை என்று அந்த தூண் அழுகிறது சஹாபாக்கள்லாம் ஒரே முனங்கல் சத்தத்தை கேட்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே யாருக்குமே கஷ்டம் கொடுத்து பழகாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் நான் என்ன உன்னை விட்டு பிரிஞ்சா போயிட்டேன் பக்கத்துல தான் இருக்கிறேன் என்று கீழே இறங்கி போய் அந்த தூணை தட்டி கொடுக்கிறார்கள் ஆறுதல் கொடுக்கிறார்கள் பெருமானார் தட்ட தட்ட ஆறுதல் சொல்ல சொல்ல ஆறுதல் சொல்ல சொல்ல அந்த தீனின் அந்த தூணினுடைய முனங்கள் சத்தம் குறைந்தது எல்லா ஹதீஸ் நூட்களும் சொல்லி காட்டுகிறது மரத்தின் ஆதிக்க மாணவனுக்கும் மாணவிக்கும் சொந்தம் கலாகுல் ஆஜா தன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உமர் நபிகள் கோமான் செல்லுகிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள் ஒரு மரத்தை கூட்டாங்களாம் மரத்துக்கு பக்கத்துல போய் சொன்னாங்களா எனக்கு பின்னாடி வான்னாங்களாம் எனக்கு பின்னாடி வா அந்த மரம் வேரோடு கலண்டு கொண்டு ஏதோ இங்க அந்த பூனை படையனா பின்னாடி போறானா இல்லையா பாய்காட் யாரு பாடிகாட் அது மாதிரி ஒரு மரம் வருகிறது பாடிகாட்ட ஒரு மரம் வருகிறது அடுத்தது இன்னொரு மரத்திற்கு அருகிலே சென்று பெருமானார் என்னோடு வா என்றார்கள் இன்னொரு மரம் வருகிறது பெருமானார் செல்லல்லா அலைஹி முன்னால் செல்கிறார்கள் ரெண்டு மரமும் வேறு நடை ஓட்டுக்கொண்டு சென்றது பெருமானாருக்கு பாதுகாப்பு தொண்டது மறைவிடமாக மாறியது பெருமானார் தன் தேவைகளை முடிக்கிறார்கள் வருகிறார்கள் வருகிற பொழுது நீங்கள் சென்று விடுங்கள் என்று மரத்தை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் மரம் சென்றது வரலாறு உண்டு ஜாமீன் கொடுத்தான் பெருமானாருக்கு மட்டும் தானே ஒரு கிராமவாசி வர்றாரு நாயகத்தை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எல்லாம் சகிகான ஹதீஸ்கள் கிராமவாசி சொன்ன அந்த மரம் அல்ல முகம்மதே மரத்தில் இருக்கிற பேரித்தம் குலை இறங்கி வந்து உங்களை ஈமான் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல ஈமான் கொண்டு விட்டு மீண்டும் மரம் ஏறி தன் இருப்பிடத்திற்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் நடக்குமா யாராவது நம்ம பார்த்து போகும்போது நான் முஸ்லீம் ஆகணும்னா அந்த மரத்துல இருந்து நாலு தேங்காய் அப்படியே கீழே இறங்கி வந்து உங்கள்ட்ட வந்து கரெக்டான மார்க்கம் தான் சொல்லிட்டு மீண்டும் போய் மர ஏறி அங்க போய் உட்கார்ந்துக்கறணும் சொன்ன நம்ம என்ன செய்வோம் வசித்து பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தில் இருக்கிற குலையை அழைக்கிறார்கள் அந்த குலை இறங்கி வந்தது பெருமானார் இடத்துல வந்தது நான் சாட்சி சொல்கிறேன் நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னது மீண்டும் அந்த மரம் சலாம் சொல்லிவிட்டு சென்றது மேலேறி தன்னுடைய இருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டது இதை பார்த்து அந்த கிராமவாசி இஸ்லாமானார் இன்னொரு ஹதீஸ் ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ் சுபுல் ஹுதாவிலே பதிவாக இருக்கிறது பெருமனார் சலல்லா அலைஹி தாயிஃப் நகரத்திலிருந்து அடிவாங்கிக் கொண்டு வருகிற பொழுது அந்த மரம் பேசியதாம் நாயகமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பெருமானார் ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நிற்கிற பொழுது அந்த மரம் நான் பாக்கியம் செய்தவன் நான் பாக்கியம் செய்தவன் எனக்கு கீழே இருளகத்தென்றலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் கவலைப்படாதீர்கள் தூரத்திலிருந்து ஜின்கள் வருகிறார்கள் உங்களை ஈமான் கொள்வதற்காக ஜின்கள் வருகிறார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜின்களின் வருகை செய்தியை பெருமானாருக்கு முதல் முதலில் உணர்த்தியது மரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி காட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அடிமையா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாச்சு முகாத்தபா உரிமை சீட்டு அந்த அம்மா எழுதி கொடுக்குறேன் எஜமானி அம்மா என்ன சொல்லுது இவ்வளவு பணம் தரணும் பணத்தை கொடுத்தாச்சு ஷர்த்து நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் இத்தனை கன்றுகளை விதைக்க வேண்டும் பேரித்த மரத்தை அது வளர்ந்து பழம் கொடுத்ததற்கு பிறகுதான் நீங்கள் என்னை விட்டு செல்ல வேண்டும் நாயகத்துல சொன்னோட சரி பரவாயில்ல நான் வர்றேன் என்று ஒவ்வொரு கன்றாக நட்டு வைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கன்று முளைத்து பழங்கர வேண்டுமானால் ஏறத்தாழ ஏழு வருடம் ஆக வேண்டும் பெருமானார் நட்டு வச்சாங்க அடுத்த வருஷத்துல எல்லாமே பழம் கொடுக்கிறது அடுத்த வருடம் ஒரே ஒரு கன்று மட்டும் ஒண்ணுமில்ல கொஞ்சம் லேசா வளர்ந்திருக்கு ஒரு வருஷம் எவ்வளவு வளர்ச்சி அவ்வளவு வளர்ந்திருக்கு இதை யார் நட்டது என்றார்கள் பெருமானார் பின்னாடி கூணி குறுகி போயிருந்த உமர் அலி அல்லா நாயகமே நீங்க எல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கே தெரியாம ஒண்ணு நான் நட்டு வச்சிடலாம்னு ஒண்ணு வச்சேன் நாயகமே உமர் அலி எல்லாம் பார்த்து சொன்னாங்க ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா இப்பொழுது சல்மான் விடுதலையாக இருப்பார் அதை பிடுங்கிவிட்டு பெருமானார் அடுத்த கட்டை நட்டார்கள் ஒரு வருடம் பூர்த்தியாகிறது அதுவும் பலன் கொடுத்தது அதற்கு பிறகு சல்மான் விடுதலையானார் ஏழு வருடத்தில் கொடுக்க வேண்டிய விளைச்சலை ஒரு வருடத்தில் கொடுக்க வைக்க பெருமானாரால் முடியும் இப்ப மரத்தின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம் ஜமாதாத் திடப்பொருட்களின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம் பெருமானார் செல்லல்லா கொலையில் செல்லவன் அவர்கள் ஒரு ஏழு கல்ல கையில் எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த கல் தஸ்பீக் செய்து கொண்டிருக்கிறது கல்லு தஸ்பீக் செய்கிறது சுபானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி எல்லாம் நம்ம கல்லு செஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் சுபானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவுல ஒரே தஸ்பீக் கஹனீனில் இப்ன் ஒட்டகம் முணங்குவதை போல கல்லுக்குள்ள இருந்து சப்தம் அவுபக்கர் அலியல்லாவினுடைய கையிலே கொடுக்கிறார்கள் அவுபக்கர் அலியல்லாவினுடைய கையிலேயும் உணங்குகிறது உமர் அலியல்லாவினுடைய கையிலே கொடுக்க உணங்குகிறது உஸ்மான் அலியல்லாவினுடைய கையிலே கொடுக்க உணங்குகிறது சொன்னார்கள் ஹா உலாய் ஹலீஃபத்துல் அன்பியா இவர்கள் தான் நபிமார்களுக்கு பின்னால் கலீஃபாக்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே ஹலர்மௌத் என்ற நகரத்திலிருந்து அவனோடு சேர்ந்து சில குழுக்கள் அதிலே உள்ளவர்கள் தான் அஸ்அஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் பெருமானாரை பார்க்க வருகிறார்கள் ஹலமௌத்தினுடைய அரசர் வர்றாரு அஸ்அஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு குழுவிலே வருகிறார்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்கிறார்கள் அந்த அரசன் ஒரு கேள்வி கேட்டார் முகம்மதே நீங்கள் அல்லாஹ்வினுடைய நபி என்பதற்கு இந்த கல் சாட்சி சொல்லுமா என்றார் இந்த கல் சாட்சி சொல்லுமா என்றார் எந்த கல் நீங்களே கொடுங்கள் என்றார்கள் வெளியே போனாரு ஒரு பெரிய பாறாங்கல்ல கையில எடுக்கிற அமைப்புல உள்ள கல் எடுத்துட்டு வந்து இந்த கல் உங்களை நபின்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்க அந்த கல்லை பார்த்து பெருமானர் கேட்டார்கள் நான் யார் நான் யார் என்று கேட்கிற பொழுது அந்த கல் சொன்னது அஷத் அன்னக்க ரசூலுல்லா உடனே அந்த ஹலர்முகத்தினுடைய அரசன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கல்லுக்கே தெரிந்த விஷயம் இந்த பாறைக்கு தெரியாமல் போனது கல்லுக்கே தெரிந்த விஷயம் இந்த ஹலர்முகத்தின் அரசனுக்கு தெரியாமல் போனது நாயகமே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே அறிவில்லாத அந்த கல்லுக்கு இருக்கிற உணர்வு கூட எனக்கு இல்லையே நாயகமே அரசன் ஈமான் கொண்டு அசாசிபுன் கைசும் ஈமான் கொண்ட வரலாறுகளை பார்ப்போம் கல்லும் அறிந்தது கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அந்த நாயகத்தின் உம்மத்தாக இருக்கிற நாம் பெருமானாரை பற்றி எவ்வளவு அறிந்திருக்கிறோம் யோசிக்கவர் நாயகம் குறித்து எவ்வளவு அறிந்திருக்கிறோம் சல்மான் பாரிசி அலி அல்லாவுக்கு நிறைய கடன் நிறைய கடன் சல்மான் பாரிசி அலி அல்லா ரசூல்லாட்ட வந்து சொன்னாங்க நாயகமே கடன் அதிகமாகி விட்டது நாயகமே கடன் தொல்லை தாங்க முடியவில்லை நாயகமே பெருமாள் சரணாலயத்தில் வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் சின்ன தங்க துண்டு இருந்தது திபுர் என்ற அரபியிலே சொல்வார்கள் ஒரு தங்க துண்டு அதை கொண்டு வந்து கொடுத்து இதை வைத்து கடனை அடைத்துக்கொள் சல்மான் பரிசு சிரிக்கிறார் நாயகமே ஏன் கடை இது மாதிரி பல மடங்கு நாயகமே இந்த ஒரு துண்டை ஒரு ஆளுக்கு கூட என்னால் அடைக்க முடியாது நாயகமே ஒரு துண்டை ஒரு ஆளுக்கு கூட அடைக்க முடியாது நாயகம் பெருமாள் செல்ல அலிசலம் இதை வைத்து நீ அடைத்துக்கொள் செல்மான் உமர் அலி அல்லாஹுத்தல கண்ணை காட்டிட்டாங்க சல்மான் போயிரு பெருமானா சொல்லிட்டாங்க இதற்குள் ஆயிரம் சக்தி இருக்கும் சென்று விடு சென்றார்கள் அந்த திவரை மாற்றுகிறார்கள் நாற்பது ஊக்கியா தர்மம் செய்தார்களாம் நாற்பது ஊக்கியா கடன் கொடுத்து விட்டு தர்மம் செய்தார்களாம் இருக்கிற கடன் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஊக்கியாங்கிறது நாற்பது திருகம் நாற்பது ஊக்கியா தர்மம் செய்தவரானார் பெருமானா தொட்டு கொடுத்த அத்தனை இரும்பரக்கத் நிலவு வைக்கிறார்கள் அப்பாஸ் ரலியல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்தார்களாம் பொதுவாக நம்ம வீட்ல நிலவு வைக்கிற வழக்கம் எல்லாம் இருக்கு அதே மாதிரி அப்பாஸ் அல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு நிலவு வைக்கிறார்கள் நம்ம வைக்கிற மாதிரிலாம் இல்ல சும்மா ஒரு குச்சியை வச்சு வைப்பாங்க பெருமானார் செல்ல அலைஹி சொல்ல சொன்னாங்க நான் வந்ததற்கு பிறகு வைக்க வேண்டும் வைக்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேர்களையும் ஒன்று சேர்த்திருக்க வேண்டும் சரியாகவே எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டார்கள் பெருமனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா நேரத்துல வர்றாங்க அந்த நிலையில் வைக்கிறார்கள் பெருமானார் ஒரு துஆ செய்தார்கள் யா அல்லாஹ் இவர் என்னுடைய சிறிய தந்தை இவருடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் அகல வைத்துகள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவரை நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக துவா செய்ய செய்ய அந்த நிலக்கட்டு ஆமீன் ஆமீன் அந்த நிலக்கட்டு சொல்லிட்டு இருக்கு பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் நாயகமே இது என்ன ஆச்சரியம் நாயகமே மனுஷன் ஆமீன் சொல்லுவான் துவாவுக்கு மரக்கட்டு ஆமீன் சொல்லுமா பெருமானாருக்கு சொன்னது ஜமாதாத்துகளின் ஆதிக்கமும் நாயகத்திற்கு சொந்தம் உகது மலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிற பொழுது உகது ஆடுகிறது ஆனந்தத்தில் ஃபரஹா ஆனந்தத்தில் பெருமானார் மேல உட்கார்ந்திருக்காங்கல்ல அதனால ஆனந்தத்தில் உகது ஆடியது பெருமானார் சொன்னார்கள் உகதே ஆடாதே உன்னிடத்தில் ஒரு நபி இருக்கிறார் ஒரு சித்திக் இருக்கிறார் ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கும்போதே இவங்க ஷஹீதா வாங்கறத சொல்லிட்டாங்க ஒரு நபி இருக்கிறார் ஒரு சித்திக் இருக்கிறார் ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள் இருப்பவர் இவர் ஷஹீதாவார் என்று சொன்னதை போன்று இரண்டு பேர்கள் ஷஹீதாகிறார்கள் ஒருவர் சித்திக்காக இருக்கிறார் நடந்ததா இல்லையா இந்த ஆதிக்கம் பெருமானாருக்கு மட்டும் சொந்தமானது உலகத்தில் யாருக்கும் எல்லாம் கொடுக்கவில்லை இப்ப ஜமாதாத்தின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம் ஹைவானாத் மிருகங்களின் ஆதிக்கமும் நாயகத்தில் மிருகங்களும் பெருமானாருக்கு வழிபடும் எத்தனை சான்றுகள் ஹதீஸிலே அல்லாஹு அக்பர் ஜுஐனுல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா ஜுஐனுல் அஷ்ஜஇ ஹைபர்ல இருந்து வரும்போது அப்படியே ஓட்ட குதிரையில வர்றாங்க மெதுவா வருது அந்த குதிரை என்னதான் போட்டு கிண்டுனாலும் அந்த குதிரை சில குதிரை இருக்கு நொண்டி குதிரை மாதிரி போட்டு அவன போட்டு அந்த சாட்டையை வச்சு அடி அடின்னு அடிப்பான் சாட்டைக்கு பின்னாடி வச்சு குத்து குத்துன்னு குத்துவான் அது என்ன செய்யும் இதே மாதிரி ஜுவைலுல் அஷ்ஜாயி மெதுவா வர்றாங்க பெருமானார் பார்த்து விட்டார்கள் என்ன ஜுவைல் நாயகமே நானே ரொம்ப மோசமான ஆளு எனக்கு மேல மோசம் இந்த குதிரை இருக்கேன் நாயகமே ஒண்ணும் நகர மாட்டேன் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செலம் அந்த குதிரையின் முதுகை தடுவினார்கள் குதிரையின் முதுகை தடுவினார்கள் அந்த குதிரை பெருமானாரின் கரம்படும் என்று எத்தனை நாள் காத்திருந்ததோ தெரியவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை வைத்து முதுகிலே தடவி செல் செல் என்றார்கள் என்றார்கள் அந்த குதிரை பறக்கிறது பறக்கிறது ஜுஹைருல் அஸ்ஜை சொல்கிறார்கள் எல்லா குதிரைகளையும் முந்திக் கொண்டு செல்கிறது சஹாபாக்களே பேசினார்களா நொண்டி குதிரையா இருந்தது எப்படா இவ்வளவு ஆற்றல் படைத்தது இவ்வளவு வேகமாக செல்கிறது என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ரொம்ப நாள் ஜுஹைருல் அஸ்ஜை ரலியல்லாஹ் அந்த குதிரையை வைத்திருந்து கடைசியிலே 12000 திருகத்திற்கு அந்த குதிரையை விட்டதாக வரலாறுகளுண்டு உண்டு பெருமாள் செல்லல்லா வலிவச்சலத்தின் கைப்பற்றால் மிருகங்களிலும் படக்க மாமதி ஒரு கரவில் குறவி பாலைவனத்திலே செல்லுகிற பொழுது கருப்பு நாய் ஒன்று பாதை மறைக்கிறது நம்ம மாதிரி நாய்கள் எல்லாம் இல்ல அரபுல அரபுல தாயே இருக்காது பாலைவனத்துல இருந்தாலும் அது சாதாரண நாயா இருக்காது ஓ நாயா போயிடும் வேட்டையாடுகிற வழக்கம் கொண்ட நாய்கள் பெருமாள் தோழர் செல்கிறார் பாதி மறைக்கிறது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு انا நபி நான் நபியினுடைய தோழன் வந்திருக்கிறேன் நபியினுடைய தோழன் வந்திருக்கிறேன் நபியினுடைய முகிப்பு வந்திருக்கிறேன் நீ வேண்டுமானால் என்னை சாப்பிட்டுக் கொள் அந்த நாய் வழிவிட்டு தானாக சென்றதே நபியின் பெயருக்குள்ள ஆற்றல் முன்னூறு பேர்கள் பயணம் செய்கிறார்கள் சுமனூர் உதாவர் ரசாதிலே பதிவான வரலாறு எல்லாரும் கடுமையான பசி முன்னூறு பேர் பயணம் செய்கிறார்கள் நாயகத்திடத்தில் போய் சொல்றாங்க நாயகமே கடுமையான பசியாக இருக்கிற நாயகமே சாப்பிடுவதற்கு எந்த பொருளும் இல்லை நாயகமே என்ன செய்வது நாயகமே என்று எல்லோரும் பேசுகிறார்கள் இந்த நேரத்திலே காட்டுக்குள் இருந்து ஒரு ஆடு வந்தது பெரும் கொம்புகளை கொண்ட ஆடு ஒன்று வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் நின்றது பெருமானார் அதிலிருந்து பாலை கறக்கிறார்கள் பாலை கறக்கிறார்கள் 300 பேர்களும் குடித்தார்களாம் அந்த ஆடு எவ்வளவு பால் குடிச்சிருக்கணும் ஆடு எப்படி இருக்கணும் முன்னூறு பேர்கள் குளித்தார்கள் அதுல ஜைது இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு Zaid ibn Haritha Zaid ibn Haris அந்த ஆட்டை போய் கட்டி வச்சிட்டாங்க இந்த ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா நாம போற வரைக்கும் பாலை கறந்து கறந்து குடிச்சிடலாம் வித்தியாசமான ஆடா இருக்கேன் கட்டி வச்சாச்சு இரவு உறங்கி விட்டு அடுத்த நாள் காலையிலே பார்த்தால் கட்டு மட்டும் இருக்கிறது ஆட்டை காணவில்லை பெருமானாரிடத்திலே சென்று கேட்டார்களாம் நாயகமே இந்த ஆடை எப்படி வச்சு ஊருக்கு போற வரைக்கும் பாலக்கரங்கரலன்னு பார்த்தா ஆட்டை காணலையே எங்கே போனது தஹப பிஹல்லதி இதை யார் கொண்டு வந்தாரோ அவரை கொண்டு சென்றார் என்றார்களாம் இந்த ஆட்டை யார் நமக்கு கொண்டு வந்தாரோ அவரே கொண்டு சென்று விட்டார் பசியை பார்த்து ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த ஆடு அவரே கொண்டு சென்று விட்டார் நீ என்ன கட்டு கட்டினாலும் என்ன தூணிலே போட்டு என்ன கூண்டிலே போட்டு அடைத்தாலும் அந்த ஆட்டை உன்னால் பெற முடியாது என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி மிருகங்களின் ஆதிக்கம் பறவைகள் எத்தனை வரலாறுகள் பயணத்திலே செல்லுகிற பொழுது ரெண்டு குஞ்சுகளின் சத்தம் கேட்கிறது சகாபாக்கள் சும்மா இருப்பாங்களா குஞ்சு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இது பெருமானாருக்கே தெரியாது பறவையின் குஞ்சை எடுத்து கொண்டு வருகிறார்கள் பொதுவாகவே இந்த விளையாட்டுத்தனம் எல்லாம் இருக்குமா இல்லையா அதுக்கு பயணத்தில் போகும்போது எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது தாய் பறவை பெருமானாருக்கு முன்னாள் வந்து பூமியிலே புரண்டு புரண்டு எழுகிறது பெருமானாருக்கு முன்னால் வந்து பூமியிலே புரண்டு புரண்டு எழுகிறது பறவையின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணரும் ஆற்றல் படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் திரும்பி சொன்னார்கள் அதன் குஞ்சுகளை நீங்கள் பிடித்து வந்திருக்கிறீர்கள் அது சொல்லாமல் சொல்கிறது கொடுத்து விடுங்கள் என்றார்கள் இரண்டு பேரும் கொண்டு வந்து தயக்கத்தோடு முன்னால் வைக்க ரெண்டு குஞ்சுகளையும் தூக்கிக் கொண்டு சென்று தூக்கிக் கொண்டு சென்று மரத்திலே வைக்கிறவரை தன்னுடைய இருப்பிடத்திலே வைக்கிறவரை பெருமானார் அந்த பறவைக்கும் குஞ்சுக்கும் தானே பாதுகாப்பு கொடுத்தார்கள் வரலாறு சொல்கிறது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு அன்சாரி சஹாபி அன்சாரியின் தோட்டத்துக்கு செல்கிற பொழுது வந்த ஆடு உள்ளே இருந்து வந்த ஆடு பெருமானாருக்கு சஜிதா செய்கிறது நபி என்று ஆடு அறிந்திருந்தது அண்ணல் பெருமானார் செல்லல்லா அலைஹி முன்னால் வந்து சஜிதா விலை விழுகிறது பெருமானார் செல்லல்லா அலைஹி கும் நீ எழுந்து செல் என்று ஆட்டிடத்திலே சொல்ல அந்த ஆடு எழுந்து சென்ற வரலாறு விழுந்து அன்புக்குரியவர்களே இஸ்லாமாவதற்கு முன்பதாகவே அபு சுஃபியான் சஃப்வான் இப்னு உமையா ரெண்டு பேரும் பார்க்கிறார்கள் அபு சுஃபியானே அறிவிக்கிறார் இந்த அரிசன் காபாவின் மனாகம் ஒரு ஓனாய் மானை துரத்திக் கொண்டு ஓடுகிறது ஓநாய் மானை திரத்துகிறதே அந்த மான் காபாவின் வனாகத்திலே நுழைந்து விட்டது காபாவுக்குள்ளே நுழைந்த பொருளை ஹரமுக்குள்ளே நுழைந்த பொருளை வேட்டையாடக் கூடாது என்பது மனிதருக்கு மட்டும் உள்ள சட்டம் அல்ல மிருகங்களுக்கும் உள்ள சட்டம் அங்கு பறவை இன்னொரு பறவையை வேட்டையாடாது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை வேட்டையாடாது ஒரு பூனை இலையை வேட்டையாடாது இது அல்லாஹ்வின் சட்டம் உள்ளே நுழைந்து விட்டால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஆர்டர் போடவில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த சட்டம் அந்த ஓநாய் மான் உள்ளே சென்றவுடன் திரும்பி ஓடுகிறது இந்த அபூ சுஃபியானும் சஃப்வானும் சும்மா விடாம அந்த ஓநாயை துரத்துறாங்க இந்த ஓநாய் திரும்பி சொன்னதாம் நீங்கள் இரண்டு பேரும் முகம்மதை போய் தேடுங்கள் முகம்மத் எது ஊக்குமினல் ஜன்னா உங்களை சொர்க்கத்திற்கு அழைக்கிறார் இலன்னார் அவரை நீங்க நரகத்துக்கு கூட்டி போயிருவீங்க போல தெரியுதே முதலில் போய் முகம்மதை பாருங்கள் என்று ஓலை பேசியதே அபூ சுஃபியானே அறிவிக்கிறார் அன்பிற்குரியவர்களே அப்ப அவங்க என்ன சொல்லிட்டான் அபூ சுஃபியான் எல்லாம் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி முகம்மது ஓனாய்க்குள்ள கூட சூனியம் என்றான் ஓநாய்க்குள்ளே போய் சூனியம் வைத்தவர் என்றான் எண்ணி பார்க்கிறோம் பெருமானாருக்கு மிருகத்தின் ஆதிக்கம் சஃபீனா காட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் பாதை மோறி பாதை மாறி போகிறார்கள் ஒரு சிங்கம் ஒன்று குறுக்கிடுகிறது சஃபீனா ரலியல்லாஹு தஆலா சிங்கத்தை பார்த்து சொன்னார்கள் நான் முகம்மதின் தோழர் வழி தெரியாமல் வந்திருக்கிறேன் அந்த சிங்கம் வழிகாட்டியதாக வரலாறு உண்டு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதில் எத்தனையோ ஒட்டகைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்ட வரலாறுகள் உண்டு எத்தனையோ ஒட்டகைகள் மான் முறையிட்ட வரலாறு உண்டு ஆக மிருகங்களின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொன்னார் இன்கிலாபுல் மாஹியா ஒரு பொருளை மாற்றி காட்டுகிற தன்மையும் பெருமானாருக்கு சொந்தம் தன்னுடைய அற்புதத்தால் மாற்றி காட்டுவார்கள் ரெண்டு சாபி தூரத்துக்கு பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள் தூரத்திற்கு அனுப்பிய நாயகம் அந்த ரெண்டு சகாபியும் சொல்றாங்க நாயகமே இவ்வளவு தூரம் அனுப்புறீங்க போற வழியில சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நாயகமே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க இந்த இடம் வருகிற வரை திறந்து பார்க்க வேண்டாம் அந்த இடத்திலே போய் நீங்கள் சாப்பிடுங்கள் இரண்டு பேரும் போனார்கள் அந்த இடத்திலே அந்த தண்ணீரை திறந்து பார்க்கிறார்கள் அது பாலாக மாறி போயிருக்கிறது அவர்களின் பசியை தீர்த்து விட்டது புகாரியிலே பதிவான ஹதீஸ் இது இன்கிலாபுல் ஒரு பொருளை மாற்றும் அதிகாரம் உண்டு பதில் போர்க்களத்திலே உக்காஷா ரலியல்லாஹுவினுடைய வாள் உடைந்து போனது வாள் பிடி உடைந்து போனது உடனே மரக்கட்டையை எடுத்து வால் பிடியிலே வைத்து பெருமானார் சேர்த்தார்கள் அந்த மரக்கட்டை இரும்பாக மாறி வால் பிடியாக ஆனது மரக்கட்டையை இரும்பாக ஆட்டுகிற இரும்பாக மாட்டுகிற ஆற்றல் பெருமானாருக்கு சொந்தம் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ர் ரலியல்லாஹு தஆலா உஹது போர்க்களத்திலே தன் வாளை துளைத்து விடுகிறார்கள் நாயகமே வாள் இல்லாமல் எப்படி போருக்கு செல்வது பக்கத்தில் இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து வைத்துக் கொள் என்றார்கள் பெருமானாரின் கையில் இருக்கிற வரை குச்சியாக இருந்தது அப்துல்லாஹி இப்னு ஜஹ்சின் கைக்கு மாறுகிற பொழுது வாளாக மாறி போனது வாளாக மாறி போனது இந்த ஆற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஆற்று அன்புக்குரியவர்களே யஹ்யாஉல் மௌத்தா இறந்தவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றலை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருந்தார் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருந்து கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜாபிர் அந்த ஆட்டினுடைய எலும்பு மட்டும் நீ உடைச்சிடாத எலும்பு உடைக்காத ஆட்டை அறுத்து கறி தனியாக எலும்பு தனியாக்கிக்கோ சரி பெருமானார் சொல்லிவிட்டார்கள் எலும்பு தனியா இருக்கு கறி தனியாக இருக்கிறது எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த எலும்பை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி தட்டினார்களா கும்பி இதுல்லா அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு எழுந்திரு என்றார்கள் அது ஆடாக எழுந்து நிற்கிறது வீட்டில் வளர்கிற ஆடாக நிற்கிறது இருந்த ஆடு ஒண்ணுதான் ஜாபிர் எல்லாம் மனைவிட்ட காட்டினாங்களா மனைவி பார்த்து விட்டு இன்னும் அஷஹது அன்னஹு ரசூலுல்லாஹ் நான் சாட்சி சொல்கிறேன் ரசூலை தவிர வேறு யாரும் இதை செய்ய முடியாது ரசூலை தவிர இறந்து போன ஆட்டை அடுத்த ஆட்டை ஹயாத்தாக்கியவர் உலகத்தில் யார் இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறார்கள் கண்ணில முழியே இல்லாத ஹுபைப் இப்னு ஃபுதைக் ரலியல்லாஹு தஆலா கண்ணில கருமுழியே கிடையாது அவர் நாயகத்திட்ட வர்றார் அவருக்கு ஒரு ஆசை பாருங்க கண்ணில கருமுழியே இல்ல நாயகமே எது எதுக்கோ துவா செய்றீங்க நீங்க கையேந்தினா அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு பார்க்கணும்ங்கிற ஆசை இருக்காதா நாயகமே உலகத்தை பார்க்க வேண்டும் நாயகமே உலகத்தை பார்க்கும் ஆசை எனக்கு இருக்கிறது நாயகமே நீங்கள் ஏதாவது துவா செய்யுங்கள் நாயகமே பெருமனார் அலிஸ்லாம் ஹுபைப் இப்னு ஃபுதைக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு துஆ செய்தார்கள் கண்ணிலே தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து தடவினார்கள் 85 வயசுல ஊசி கோப்பாங்களாம் 85 வயசுல ஊசி கோப்பார்கள் இந்த ஆற்றலை கொடுக்கிற அதிகாரம் பெருமானாருக்கு உண்டு பேசாதவில்லை தபுக் போர்க்களத்திலிருந்து பெருமானார் வருகிற பொழுது ஒரு புள்ள பிறந்ததுல இருந்தே பேசவில்லை அந்த அம்மா தூக்கிட்டு வர்றாங்க என் புள்ள பேசவே இல்லைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த புள்ளைய பார்த்து கேட்டாங்க மண்ணே நான் யார் மண் கேட்டாங்க அந்த முகம்மது நபி சல்லல்லாஹு அலி வச்சல அதனால அந்த புள்ள பேச ஆரம்பிச்சு அந்த பிள்ளை பேசிய முதல் பேச்சா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாடினான் முகம்மது ரசூல் நிறுந்தி அந்த பிள்ளை பேச வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான் பேசியதை வரலாறு உண்டு யோசித்து பார்க்கிறோம் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றல் அழாதியான ஆற்றல் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலி வசலத்திற்கு இலா அத்துல் ஆசா நம்ம எல்லாம் இருட்டுல போனாக்கா டார்ச் அடிச்சுட்டு போவோம் பெருமானர் செல்லல்லா அலைஹி அவர்களுக்கு கொடுத்த ஆற்றில் கதாதத்தி இப்னு நுஅமான் ரலிகள் தஆலா பெருமானார் இடத்தில் வருகிறார்கள் இஷா தொழுகி பேசிட்டு ரொம்ப நேரம் பேசினாங்க கடுமையான அமாவாசை இருட்டு எதிரிகள் இருக்கிற இடத்தை தாண்டி தன் இடத்திற்கு செல்ல வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சி எடுத்து கையில கொடுத்து இத கொண்டு போ உனக்கு முன்னால் பத்து பேர்களுக்கு வழிகாட்டும் உனக்கு பின்னால் பத்து பேர்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் பெருமானாரின் மீட்ட விட்டு தாண்டாரே அதனுடைய பிரகாசம் சொல்லி முடிக்க முடியவில்லை என்கிறார்கள் கத்தாரத்தின் நஹ்மான் ரலியல்லாஹு தஆலா என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானாரிடத்திலே அப்பாஸ் இப்னு பிஷர் ரலியல்லாஹு தஆலா உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேர்களும் பேசிவிட்டு செல்கிறார்கள் வீட்டுக்கு செல்கிற பொழுது கடுமையான இருட்டு ஒவ்வொருத்தரும் கைத்தடி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் வயசானவங்க கைத்தடி வைத்திருக்கிறார்கள் செல்லுகிற பொழுது பார்த்தா ரெண்டு பேர்த்த ஒருத்தருடைய கைத்தடியிலிருந்து பிரகாசம் வருகிறது அந்த பிரகாசத்தை வச்சு ரெண்டு பேரும் போனாங்க ஒருத்தர் வீடு வந்த உடனே அடுத்தவரின் கைத்தடி பிரகாசத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது வீட்டுக்கு செல்கிறார்கள் மறுநாள் பெருமானார் இடத்திலே வந்து சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் நீங்கள் செல்லுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் என்றார்களே அன்புக்குரியவர்களே இப்படி ஆயிரக்கணக்கான ஆற்றல்களுக்கு சொந்தக்காரராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் இருந்தார்கள் இத்தனை ஆற்றல்களையும் தாண்டிய ஒரு பேராற்றலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வழங்கினார் நடமாடும் அற்புதமாக அல்லாஹ் அல் குர்ஆனை கொடுத்தான் அல் குர்ஆன் தான் இந்த இத்தனை அற்புதங்கள் இதெல்லாம் இருந்து மறைந்த அற்புதங்கள் நடமாடிக் கொண்டிருக்கிற கியாமத் நாள் வரை நடமாடுகிற கியாமத் நாள் வரை صل على سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم عليه اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذابنا صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم